வருகின்றோம் நாம் நேற்று நிறைய சட்டங்களை நாம் பார்த்தோம் கிட்டத்தட்ட யாருக்கு நோன்பு விடுவது என்ற அந்த சலுகை அல்லது அனுமதி கொடுக்கப்பட்டது என்ற விஷயங்களை நாம் பார்த்தோம் அதில் நோயாளி அவர் நோயாளி நோன்பு விடுவது என்பது அனுமதிக்கப்பட்டது அந்த நோய் அடைந்த பிறகு அவர் அதை கவா செய்வார்கள் அதற்கு பிறகு இரண்டாவது முசாஃபிர் பயணம் செய்யக்கூடியவர் மூன்றாவது முதுமை வயது அடைந்த ஆண் பெண் நோன்பு வைக்க முடியாத நிலையில் இருக்கும் பொழுது அவர்களுக்கு தினமும் ஒரு வேலை தினமும் ஒரு உணவு உணவு ஏழைகளுக்கு கொடுப்பது நான்காவது விஷயத்தின் பார்த்தோம் கர்ப்பிணி பெண்களுக்கும் பாலூட்டக்கூடிய தாய்மார்களுக்கும் அவர்கள் தன் மீதோ அல்லது தன்னுடைய குழந்தை மீது அச்சம் கொண்டால் நோன்பு நோற்பதினால் ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்படும் என்று பயந்தால் அவர்களுக்கு மார்க்கம் சலுகை கொடுத்திருக்கின்றது அந்த விஷயத்தில் நாம் உலமாக்குடைய கருத்துக்களை பார்த்தோம் அதில் ஷேக் அல்பானி ரஹிமஹுல்லா மற்றும் ஷேக் உமர் பாஸ்மோல் ஹபிதவுல்லா மற்ற சில உலமாக்கள் அவர்கள் இவர் இருவர்களுக்கும் அவர்கள் நோன்பை விடுவார்கள் நோன்புக்கு பகரமாக பதிலாக அவர்கள் ஒவ்வொரு நோன்பிற்கும் உணவளிப்பார்கள் ஏழைகளுக்கு உணவளிப்பார்கள் அவர்கள் மீது கவா கிடையாது என்ற விஷயங்களை நாம் பார்த்தோம் அது முந்தைய பாடத்தில் நாம் அதை விளக்கமாக பார்த்தோம் அதை தவிர சில மக்களுக்கு மார்க்கம் ஒரு இக்கட்டான நிலை ஏற்படும் பொழுது அனுமதி இருக்கின்றது அதில் பசி மற்றும் தாகம் நோன்பு வைக்கக்கூடியவர் பசி மற்றும் தாகம் மிகவும் கடுமையாக ஆகிவிட்டது அவருக்கு ஒரு பாதிப்பு ஏற்படும் என்ற நிலைமை ஏற்படும் பொழுது ஏதாவது பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படும் என்ற அந்த இக்கட்டான நிலை வரும் பொழுது அவர் நோன்பை திறந்து கொள்ளலாம் பிறகு அவர் அதனுடைய கதா செய்வார் பொதுவாக இந்த குறிப்பாக இப்படிப்பட்ட ஒரு நிலைமை ஏற்படுவது என்பது மிகவும் சிரமமான வேலை செய்யக்கூடியவர்கள் அவர்களுக்கு இந்த நிலைமை ஏற்படும் அப்படி மிக இக்கட்டான மிக கஷ்டமான நிலை ஏற்படும் பொழுது அவர் இஃப்தார் செய்து கொள்வார் ஆனால் அதற்கு கவா நோன்பு அவர் அதற்குப் பிறகு கவா நோன்பை வைப்பார் அதே போல ஒருவர் வற்புறுத்தப்பட்டு நோன்பு திறக்க வைக்கப்பட்டார் என்றால் நோன்பாளியை பிடித்து ஒரு காரணம் ஏற்படும் பொழுது அவரை வற்புறுத்தப்பட்டு அவர் நோன்பு திறந்தார் என்றால் அவருடைய நோன்பு சரியாக ஆகிவிடும் அவர் திரும்பவும் கவா செய்ய தேவை கிடையாது ஏனென்றால் வற்புறுத்தப்பட்டார் அதனால அந்த அவருக்கு வந்து திரும்ப கதா செய்ய வேண்டும் என்ற எந்த ஒரு இதுவும் கிடையாது அதே மாதிரி அவர் மீது எந்த ஒரு பாவம் கிடையாது இதை தவிர அன்புக்குறிகளே ஷேக் உசைமின் ரஹிமல்லாவுடைய புத்தகத்தில் நாம் பார்க்கும் பொழுது ஷேக் உசைமின் ரஹிமவுல்லா நேற்று பார்த்த அந்த பாடத்தை பிறகு சுன்னத்தான நோன்புகள் சுன்னத்தான நோன்புகள் உபரியான நஃபிலான நோன்புகள் பற்றியும் எந்தெந்த நோன்பு தடுக்கப்பட்டது எந்தெந்த நாளில் தடுக்கப்பட்டது என்ற விஷயங்களை ஷேக் ரஹிமஹுல்லா அவர்களுடைய விளக்கு உரையில் இந்த புலுகுல் மராம் என்று சொல்லக்கூடிய விளக்கு உரையில் இங்கு கொண்டு வந்திருக்கின்றார் இன்ஷா அல்லா இந்த முழுக்க பாடமும் சுன்னத்தான நோன்புகளை பற்றியும் எந்தெந்த நோன்பு எந்தெந்த நாட்களில் நோன்பு தடுக்கப்படும் என்ற விஷயங்களை நாம் அதை அந்த நேரம் வரும்பொழுது நாம் அறிந்து கொள்ளலாம் ரமதானுடைய ரமதானுக்கு பிறகு நாம் அதை அறிந்து கொள்ளலாம் அதுக்கு அடுத்ததாக ஏத்திகாஃப் மற்றும் கயாமுல்லை தராவி சம்பந்தப்பட்ட விஷயங்களும் இருக்கின்றது அதையும் நமக்கு ரமதானுடைய ஒரு நாளுக்கு முன்னால் அதை நாம் அறிந்து கொள்ளலாம் அல்லது ஏத்திகாஃபுடைய அந்த காலம் வரும்பொழுது அல்லாஹ் நிலைமையை சீர்படுத்தினால் அதனுடைய விஷயங்களை நாம் அறிந்து கொள்ளலாம் இன்று மீதமுள்ள சில சமகால சில மசாயில்கள் நோன்புகளுடைய சமகால சில மசாயில்களை இப்போ இருக்கக்கூடிய இஷ்யூஸ் இந்த காலத்தில் ஏற்படக்கூடிய சில விஷயத்தினால் நோன்புடைய நிலைமை என்ன இருக்கும் என்ற விஷயங்களை அறிந்து கொள்ளலாம் அதற்காக மிகவும் சிறந்த முறையில் தொகுக்கப்பட்ட ஒரு புத்தகம் ஃபிக்குல் இபாதத் என்று சொல்லி அத்துரரு சனியா என்று சொல்லக்கூடிய துரர் டாட் நெட் என்று சொல்லக்கூடிய அவர்கள் தொகுத்திருக்கின்றார்கள் ஷேக் அலவி பின் அப்துல் காதிர் சக்காப் என்று சொல்லக்கூடிய அறிஞர் மூலமாக இவர் சுருக்கமாக இருக்கக்கூடிய சிறந்த கவலை இங்கு பதிவு செய்கின்றார் சில விஷயங்கள் இதை பார்த்துக் கொள்ளலாம் அதில் மூன்று விஷயங்கள் இன்று பார்க்க இருக்கின்றோம் ஒன்று நோன்பு எதனால் முறியும் எதனால் முறியாது இரண்டாவது சமகால மசாயில்கள் இப்பொழுது இருக்கக்கூடிய காலத்தில் இருக்கக்கூடிய மசாயில்கள் பொதுவாக சிகிச்சைக்காக மற்ற விஷயங்களில் பயன்படுத்துவது என்ற விஷயங்களை பற்றி பார்க்கலாம் அதேபோல மூன்றாவது நிலை நோன்பாளுக்கு எது வெறுக்கப்பட்டது எது ஹராமாக்கப்பட்டது எது அனுமதிக்கப்பட்டது என்ற விஷயங்களை நாம் பார்க்கலாம் இது சுருக்கமாக இந்த மூன்றையும் நாம் இந்த தனிப்பட்ட புத்தகத்தில் நாம் பார்க்கின்றோம் நாம் சில விஷயங்களை அறிந்திருப்போம் உண்ணுவதும் பருகுவதும் இதை செய்வதினால் நோன்பு முறிந்துவிடும் ஆம் ஒருவன் அறியாமல் மறந்து உணவை சாப்பிட்டு விட்டானோ அல்லது குடிபானங்களை குடித்து விட்டானோ அவருடைய நோன்பு முறியாது அவன் தொடர்ச்சியாக நோன்பை பிடிப்பான் ஏனென்றால் நாம் முன்கூட்டியே பார்த்தோம் அல்லாஹு தாலா அவனுக்கு உணவளிக்கின்றான் மற்றும் அவனுக்கு குடிக்கக்கூடிய விஷயத்தை கொடுக்கின்றான் என்று அதே போல என்ன நம்முடைய உமிழ்நீர் வரக்கூடிய உமிழ்நீர் எச்சில் என்று சொல்லக்கூடிய உமிழ்நீர் இதை நாம விழுங்கினால் நோன்பு முறிந்து விடுமா என்றால் இந்த உமிழ்நீரை விழுங்குவதினால் நம்முடைய நோன்பு முறியாது எதுவரை நம்முடைய வாயில் இருக்கின்றதோ அதை விழுங்குவதினால் எந்த ஒரு நோன்பு முறியாது போல சேர்த்து சேகரித்து விட்டு விட்டு அதை விழுங்குவதும் தடுக்கப்பட்டதாக இருக்கின்றது சாதாரணமாக ஒரு உமிழ்நீர் வருவது அது உள்ளே செல்வதுனால நம்முடைய நோன்பு முறியாது போல நோன்பாளி சிகரெட்டு பீடி சுருட்டு இப்படிப்பட்ட விஷயங்களை பயன்படுத்துவது என்ன சட்டம் ஒட்டுமொத்த உலமாக்களுடைய ஏகோபித்த முடிவாக இருக்கின்றது நோன்பாளி நோன்பில் நிலையில் நோன்பு பிடித்துக்கொண்டு இங்கு அவர் புகைப்பிடித்தாரோ அல்லது அதன் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு விஷயத்தையும் அதன் தொடர்பாக இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் பயன்படுத்தினால் அது அவருடைய நோன்பை முறித்துவிடும் அவர் அல்லாஹ்விடம் பாவமன்னிப்பு தேடி கவா செய்ய வேண்டும் அவர் வேணுமென்றே அவர் நோன்பை முறித்து விட்டார் சிகரெட்டு பீடி மற்ற இந்த விஷயங்களை வந்து பயன்படுத்துவது என்பது நோன்பில் தடுக்கப்பட்டதாக இருக்கின்றது அடுத்ததாக ஒருவர் சூரியன் பார்க்கின்றார் இஃப்தார் செய்யும் பொழுது சூரியன் மறைந்து விட்டது என்று நினைத்து அவருடைய இந்த டைம் வரும்பொழுது சூரியன் மறைந்து விட்டது என்று நினைத்து மேகமூட்டமாக இருக்கும் பொழுது அவர் சூரியன் மறைந்து விட்டது என்று அவர் திறந்து விடுகின்றார் அதற்கு பிறகு பார்க்கின்றார் சூரியன் இன்னும் மறையவில்லை அப்பொழுது என்ன சட்டம் எந்த ஒரு குற்றமும் கிடையாது அவர் சூரியன் மறைந்து விட்டது என்ற உறுதியினால் அவருடைய மனசில் உறுதி வந்ததனால் அதை இஃப்தார் செய்தார் அதனால் எந்த ஒரு குற்றமும் கிடையாது ஏனென்றால் நபிகள் நாயகம் சொல்லா அலிசல்லமுடைய காலத்தில் ஒரு முறை இப்படிதான் மேகமூட்டம் இருக்கும் பொழுது நபி சொல்லா அலைஹி மற்றும் அவருடைய உம்மஹாத்துல் இருந்தார்கள் இஃப்தார் செய்து விட்டார்கள் இஃப்தார் செய்த பிறகு பார்க்கின்றார்கள் சூரியன் அந்த மேகம் விலகிய உடனே சூரிய ஒளிச்சம் படுகின்றது நபி ஸல்லல்லாஹு அலைஹி செல்லமிடம் கேட்கும் பொழுது நபி சொல்லா அலே செல்லம் எந்த ஒரு குற்றம் இல்லை என்று கூறினார்கள் ஆக நாம சூரியன் மறைந்து விட்டது என்று எண்ணி அதை நாம இஃப்தார் செய்து விட்டோம் என்றால் பிறகு தென்பட்டதென்றால் நாம் அதை நோன்பு வைக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது அதே போல இரவு சஹர் செய்யக்கூடியவன் ஃபஜர் துளு ஆகிவிட்டது ஃபஜர் உதயமாகிவிட்டது ஆனால் அவர் அவருக்கு இன்னும் இரவுதான் இருக்கின்றது என்று நினைத்து அவர் சஹரை உட்கொள்கின்றார் அப்படிப்பட்ட அவர் இன்னும் சஹருடைய நேரம் இருக்கின்றது என்று நினைத்துக்கொண்டு அவர் சஹரு சாப்பிடுகின்றார் ஆனால் ஃபஜருடைய நேரம் வந்துவிட்டது அப்பவும் எந்த ஒரு அவர்கள் மீது சில உலமாக்கள் இரண்டு கருத்துக்கள் வைக்கின்றார்கள் ஒன்று அவருடைய நோன்பு சரியானது இதை இப்னு தய்மியா ரஹிமஹுல்லா மற்றும் ஷேக் உதைமின் ரஹிமஹுல்லா இதை அங்கீகரிக்கின்றார்கள் ஒருவர் இன்னும் இரவு இருக்கின்றது என்று நினைத்துக்கொண்டு சஹருடைய நேரத்தில் அவர் சஹரு செய்கின்றார் அதற்கு பிறகு பார்க்கின்ற ஆஹா ஃபஜருடைய நேரம் வந்துடுச்சு அப்ப அவருடைய நோன்பு சரியானது கண்டினியூ செய்யலாம் அது மேல கவா கிடையாது என்று சிலர் என்ன கூறுகின்றார்கள் இல்லை அவன் கவா செய்ய வேண்டும் என்று கூறுகின்றார்கள் அதேபோல நேற்று இதுவும் பார்த்தோம் ஒருவர் ஒரு கணவர் நோன்புடைய நிலையில் மனைவியிடம் இல்லற வாழ்க்கையில் ஏறு இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்டு என்றால் அவர் அவருக்கு என்னென்ன பரிகாரம் என்ன கவா கொடுக்க வேண்டும் என்ற விஷயங்களை பார்த்தோம் ஒன்று கஃபாரா கொடுக்க வேண்டும் கஃபாரா என்றால் அதற்குரிய பரிகாரம் கொடுப்பது கஃபாரா என்ற கூடிய விஷயம் தர்தீபாக சொல்லப்பட்டது ஒன்று அவர் மூன்று விஷயத்தில் ஒன்று கொடுப்பார் ஒன்று விடுதலை செய்வார் அடிமையை அல்லது அறுபது நாட்கள் நோன்பு நோற்பார் அல்லது அறுபது மிஸ்கீன்களுக்கு உணவளிப்பார்கள் இதை செய்துவிட்டு அவர்கள் மீது கதாவும் இருக்கும் கதா அந்த முறித்த அந்த நோன்பை திரும்பவும் கதா செய்வார்கள் அது நாம் அதைத் தவிர ஹிஜாமா சம்பந்தப்பட்ட விஷயத்தை நாம் பார்த்தோம் இதற்கு முன்னால் ரத்தத்தை பகுப்பாய்வு செய்வதற்காகவும் செக்கப் செய்வதற்காகவும் சில ரத்தம் வெளியெடுக்கப்பட்டால் அது நோன்பை முறிக்குமா என்றால் அது நோன்பை முறிக்காது நம்முடைய பகுப்பாய்வு செய்வதற்கும் அதை செக் செய்வதற்கும் பிளட் டெஸ்ட் என்று சொல்வோம் அதை டெஸ்ட் செய்வதற்காக ரத்தம் எடுக்கப்படக்கூடிய அதனால் நோன்பு முறியாது நோன்பு சரியாக இருக்கும் இது ஷேக் பிம்பாத் ரஹிம் அல்லா மற்றும் ஷேக் இப்னு உசைமின் அல்லா அவர்கள் இதை கூறியிருக்கின்றார்கள் அப்போ செக்கப்புக்கு ரத்தம் எடுப்பதினால் நம்முடைய நோன்பு முறியாது போல அடுத்த இனிமா என்று சொல்லக்கூடிய இன்ஜெக்ஷன் இனிமா எடுப்பது எப்படி இது உலமாக்கல் என்கிற இரண்டு கருத்துக்கள் இருக்கின்றது சில உலமாக்கல் இதனால் இனிமா எடுப்பதினால் அவருடைய நோன்பு முறிந்துவிடும் என்று கூறியிருக்கின்றார்கள் சில இன்னொரு கருத்து நோன்பு முறியாது என்று கூறியிருக்கின்றார்கள் இதுவே Sheikh Abdul ibn Abdul Barr ரஹிமல்லா மற்றும் இப்னு டைமியா ரஹிமல்லா அவர்கள் இதை அங்கீகரிக்கின்றார்கள் போல நாம் இதற்கு முன்னால் விஷயத்தில் பார்த்தோம் மூக்கில் சொட்டு மருந்து போடுவது என்ன சட்டம் என்று ரமதானுடைய பகலில் நோன்பு வலி சொட்டு மூக்கில் சொட்டு மருந்து போடுவது என்ன சட்டம் என்று இரண்டு உலமாக்களுடைய கருத்துகள் இருக்கின்றது இதை போடுவதினால் மூக்கில் மருந்து போடுவதினால் அது நோன்பு முறிந்துவிடும் என்று சிலர் கூறுகின்றார்கள் ஏனென்றால் அது நேரடியாக வயிற்றுக்கு செல்லும் என்று சிலர் இன்னொரு ஒரு கவலாக இருக்கின்றது இன்னொரு ஒரு அபிப்பிராயம் இதனால அவர் மூக்கில் மருந்து பொழுது அதை விழுங்கவில்லை என்றால் அவர் விழுங்கவில்லை என்றால் அவர் அந்த நோன்பு முறியாது இது இப்னு ஹசம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லா மற்றும் இஸ்லாமிக் ஃபிக் அகாடமி சவுதியாவில் இருக்கக்கூடிய லஜ்னா தாயிமா போல ஷேக் இப்னு உசைமின் ரஹிமஹுல்லா உடைய கருத்தாக இருக்கின்றது இதனால அவர் விழுங்கவில்லை என்றால் மூக்கில் போடக்கூடிய மருந்து தொண்டை தொண்டைக்குழியைக் கொண்டு அவர் விழுங்கவில்லை என்றால் அது தோன்பை முறிக்காது அதற்கு பிறகு இப்போ சமகால மசாயில்கள் இந்த காலத்தில் ஏற்படக்கூடிய மசாயில்கள் எந்தெந்த விஷயத்தினால் நோன்பு முறியும் எதனால் நோன்பு முறியாது முதல் விஷயம் கிட்னி டயாலிசிஸ் செய்யக்கூடியதும் அதே போல் ரீனல் டயாலிசிஸ் என்று சொல்லக்கூடிய சிறு நீரக டயாலிசிஸ் இதை செய்யக்கூடிய அல்லது இதை ஆபரேஷன் செய்வோம் என்றால் எந்த முறையிலும் இதை செய்தாலும் இது நோன்பு முறிந்துவிடும் இதனால் நோன்பு முறிந்துவிடும் ஷேக் இப்னுபாஸ் ரஹிம் அஹ்லா அவர்கள் இதை கொடுத்திருக்கின்றார்கள் அதே போல லஜ்னா தாயிமா என்று சொல்லக்கூடிய சவுதியாவில் இருக்கக்கூடிய உலமாக்களுடைய குழுவும் இதடைய ஃபத்வா கொடுத்திருக்கின்றது ஆக டயாலிசிஸ் செய்வதினால் நோன்பு முறிந்துவிடும் இரண்டாவது குறிப்பாக ஆஸ்மாவுக்காக பயன்படுத்தக்கூடிய பஃப் ஸ்ப்ரே இதனுடைய சட்டங்கள் என்ன ராஜான கோல் என்று பார்க்கும்பொழுது இதனால் நோன்பு முறியாது பஃப் ஆஸ்துமா பேஷண்ட் இருக்கக்கூடியவர்கள் ஆஸ்மா ஸ்ப்ரேவோ அல்லது பஃப் எடுத்துக் எடுத்துக்கொள்வதினால் அது நம்முடைய வாயிலோ அல்லது மூக்கில் செலுத்துவதினால் எந்த ஒரு நோன்பில் எந்த ஒரு பாதிப்பு ஏற்படாது இதை இப்னு பாஸ் ரஹிமல்லா இப்னு உசைமின் ரஹிமல்லா மற்றும் உலமாக்களுடைய குழு இதை அங்கீகரித்திருக்கின்றது அடுத்ததாக மூன்றாவது இருத நோயாளிக்கு நாவின் கீழ் ஒரு மருந்து வைக்கப்படும் அது சார்பிட்ரேட் என்று சொல்லலாம் சார்பிட்ரேட் அதிகமாக மக்களுக்கு தெரியும் ஹார்ட் பேஷண்ட் இருக்கக்கூடியவர்களுக்கு சார்பிட்ரேட் என்று சொல்லக்கூடிய இந்த மருந்து அல்லது நைட்ரோ கிளிசரின் என்று சொல்லக்கூடிய மருந்து நாவின் கீழ் வைப்பார்கள் அதனுடைய சட்டம் என்ன அதனாலயும் நோன்பு முறியாது ஏனென்றால் அந்த அந்த மருந்து உருகக்கூடியதாக இருக்கின்றது விழுங்கக்கூடியது இல்லை அது உருகிடும் மெல்ட் ஆகக்கூடியது ஆக இதனால நோன்பு முறியாது ஆம் அவர் என்ன செய்யக்கூடாது அது அதை விழுங்க கூடாது அது விழுங்க கூடாது பொதுவாக சார்பிட்ரேட்டு நமக்கு நாம் அறிந்திருப்போம் இது நாவில் வீக்கக்கூடிய ஒரு மருந்து இதனால எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது போல அதை விழுங்கவும் கூடாது விளங்காமல் அதை வைக்க வைக்கக்கூடிய நோயாளிகளுக்கு அவர் நோன்பை தொடர்ச்சியாக வைக்கலாம் நோன்பு அதனால் முறியாது இதை அகாடமி இதை ஏகோபித்த முடிவாக கூறியிருக்கின்றார்கள் நான்காவது ஆக்சிஜன் பயன்படுத்துவது சில நோயாளிகள் அல்லது சில வீட்டில் ஆஸ்மா பேஷண்ட் சில மூச்சு திணறல் இருக்கக்கூடிய பேஷண்ட்களுக்கு வீட்டிலும் அவர்கள் ஆக்சிஜனை பயன்படுத்துவார்கள் வென்டிலேட்டர் மூலமாக அல்லது மற்ற விஷயங்களுக்கு ஆக்சிஜன் பயன்படுத்துவார்கள் அப்போ இதுவும் நோன்பை முறிக்காது இஸ்லாமிக் ஃபிக் அகாடமி இதை அங்கீகரித்திருக்கின்றது உலமாக்கள் இதை அங்கீகரித்திருக்கின்ற இதனால நோன்பு முறியாது ஏனென்றால் அது ஒரு கேஸ் ஐந்தாவது சட்டம் ஐந்தாவது விஷயம் ஊசி போடக்கூடிய சிகிச்சைக்காக பயன்படுத்தக்கூடிய ஊசி சிகிச்சைக்காக பயன்படுத்தக்கூடிய ஊசி ஊசி போடுவது உணவு மற்றும் ஊட்டச்சத்துக்காக பயன்படுத்தக்கூடிய ஊசி கிடையாது சிகிச்சைக்காக நிவாரணத்திற்காக பயன்படுத்தக்கூடிய மெடிசன் மூலமாக பயன்படுத்தக்கூடிய ஊசி இதுவும் அனுமதிக்கப்படுகின்றது இதனாலேயும் நோன்பு முறியாது இது சதை மேல் போடுவதும் சில ஊசிகள் இருக்கும் அல்லது நரம்பில் போடக்கூடிய ஊசி இருக்கும் அல்லது தோலின் கீழ் போட கீழில் போடக்கூடிய ஊசி இருக்கும் எந்த நிலையில் இருக்கட்டும் இது நோன்பு முறியாது ஆம் ஒருவர் உணவோ அல்லது சக்திக்காக தன்னுடைய பலவீனத்திற்காக கொஞ்சம் ஸ்டெராய்டு என்று சொல்லக்கூடிய மற்ற சில ஊசிகள் வந்து பயன்படுத்துகின்றார்கள் அதை வந்து தடுத்து கொள்ள வேண்டும் அது அது ஊசி சத்துக்காக மற்றும் உணவுக்காக பயன்படுத்தக்கூடிய ஊசி வந்து அது நோன்பை முறிக்கும் இது சிகிச்சைக்காக பயன்படுத்தக்கூடிய ஊசி நோன்பை முறிக்காது இது ஷேக் பிம்பாத் ரஹிமல்லா மற்றும் இப்னு உசேமி ரஹிமல்லா மற்றும் லஜ்னா இமா சவுதியாவில் இருக்கக்கூடிய உலமாக்களுடைய குழு இதை அதே போல உடலுக்குள் எந்த ஒரு கருவி ஆபரேஷனுக்காக பயன்படுத்தக்கூடிய கருவி அதை செலுத்துவதன் குறிப்பாக ஸ்டெம்மு எண்டோசரு அதே போல் சிறுநீர் குழாயில் வந்து சில எக்யூப்மெண்ட்ஸ் அல்லது சில கருவிகளை போட்டு பார்ப்பார்கள் அதில் இந்த விஷயங்கள் லேசர் மூலமாக செய்யக்கூடிய சிகிச்சை எல்லாம் செய்வார்கள் அது உள்ள செலுத்துவதினால் இந்த ஒரு பாதிப்பும் நோன்புக்கு ஏற்படாது என்று தெரியப்படுத்திருக்கின்றார்கள் அடுத்ததாக நோன்பாளி எந்தெந்த விஷயத்திலிருந்து தகர்த்து கொள்ள வேண்டும் எந்த விஷயம் அவர் மீது தடுக்கப்பட்டது எது அனுமதிக்கப்பட்டது மூன்று விஷயம் நோன்பாளிக்கு எந்த ஒரு விஷயம் வெறுக்கப்பட்டது அவர் தடுத்துக் கொள்ள வேண்டும் எந்த ஒரு விஷயம் ஹராமாக்கப்பட்டது எந்த ஒரு விஷயம் அனுமதிக்கப்பட்டது ஒது செய்யும் பொழுது மஹ்மதா மற்றும் இஸ்தின்ஷாக் வாய் கொப்பளிப்பதும் போல மூக்கில் தண்ணீரை ஏற்றி அதை சிந்துவது அதில் நாம குறைந்தது நாம் செய்து கொள்ள வேண்டும் அதை அதிகப்படுத்தக்கூடாது மற்ற நாட்களில் நோன்பில்லாத நாட்களில் அதை அதிகப்படுத்துங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தண்ணீரை ஏற்றி மூக்கில் சிந்தியுங்கள் என்று கூறியிருக்கின்றார்கள் ஆனால் நோன்புடைய காலத்தில் செய்யக்கூடாது இரண்டாவது விசால் என்று சொல்லக்கூடிய இதுவும் விருக்கப்பட்ட ஒரு விஷயம் விசால் என்றால் தொடர்ச்சியாக நோன்பு திறக்காமலே நோன்பு வைப்பார்கள் நோன்பு திறக்காமலே கண்டினியூஸாக ரெண்டு நாள் நோன்பு திறக்க இது பண்ண மாட்டாங்க இஃப்தார் செய்ய மாட்டாங்க சாப்பிட மாட்டாங்க அப்படியே கண்டினியூ வைப்பாங்க இதுவும் தடுக்கப்பட்டது மூன்றாவது எந்த ஒரு காரணமும் இல்லாமல் உணவை ருசித்து பார்க்க கூடாது தேவை என்றால் தேவை இருக்கு என்றால் அப்போ அங்கு நம்ம என்ன செய்யலாம் நாவில் லேசாக வைத்து சமைக்கக்கூடியவர்கள் லேசாக வைத்து அதை துப்பிவிடலாம் அதுவும் காரணம் தேவை என்றால் அவசியம் என்றால் அதை செய்ய வேண்டும் என்னென்ன விஷயம் தொழுகை நோன்பாளிக்கு அனுமதிக்கப்பட்டது அவர் குளிப்பு கடமை ஏற்பட்டுவிட்டதென்றால் அவர் சஹருக்கு பிறகு அவர் குளித்துக் கொள்ளலாம் குளிப்பு கடமை ஆண் அல்லது பெண்ணுக்கு குளிப்பு கடமை ஏற்பட்டுவிட்டதென்றால் அவர் சஹருக்கு பிறகு சஹருடைய உணவை சாப்பிட்ட பிறகு அவர் குளித்துக் கொள்ளலாம் இது அனுமதிக்கப்பட்டதாக இருக்கின்றது அதே போல வெப்பமாக இருக்கு கோடை காலமாக இருக்கு மிகவும் ரொம்ப ஹீட்டாக இருக்கும் பொழுது நோன்பாளி தன்னுடைய உடலுக்கு ஒரு ராகத்தை ஏற்படுத்துவதற்கும் மற்றும் குளிர்ச்சியை ஏற்படுத்துவதற்கு அவர் என்ன செய்யலாம் குளிக்கலாம் தன்னுடைய தண்ணீர் தன்னுடைய தலையிலும் உடலிலும் தண்ணீரை அவர் குளித்துக் கொள்ளலாம் அதேபோல மிஸ்வாக்கும் அவர்கள் பயன்படுத்தலாம் மிஸ்வாக் பயன்படுத்துவது அனுமதிக்கப்பட்டதாக அதே அதேபோல பேஸ்ட் நாம் பல் துலக்குவதற்காக பயன்படுத்தக்கூடிய பேஸ்ட் டூத் பேஸ்டை நாம் பயன்படுத்தலாம் இதை விழுங்குவதிலிருந்து நாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் விழுங்கக்கூடாது அதை பயன்படுத்துவது என்பது அனுமதிக்கப்பட்டது ஷேக் பின் ரஹிமல்லா மற்றும் இஸ்லாமிக் அகாடமி அவர்கள் இதை அங்கீகரித்திருக்கின்றார்கள் அதே போல சுர்மாவை அணியலாம் நம்முடைய கண்களில் தேவைப்படும் பொழுது கண்களில் மருந்தை நாம் போட்டு செலுத்தலாம் அதே போல காதுகளிலும் மருந்தை நாம் செலுத்தலாம் ஆக அல்ஹம்துலில்லா அன்புக்குரியவர்களே நோன்புடைய சட்டங்களைப் பற்றி நாம ஒரு சுருக்கமான விஷயத்தை நாம் அறிந்தோம் சில விஷயங்கள் தனிப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கும் சில விஷயங்கள் எல்லாம் சேகரித்து ஒன்றாக சொல்லப்பட்டிருக்கும் இந்த விஷயத்தை நினைவு கொண்டு நாம நம்முடைய தொழுகை நம்முடைய நோன்பை நாம சீர்படுத்திக் கொண்டு சரியான முறையில் நாம் நோன்பை நோற்று நம்முடைய இந்த நோன்பை நாம் உற்சாகத்துடன் செய்ய வேண்டும் அதே போல எவ்வளவு முடியுமோ நோன்புடைய நேரத்தில் இபாதத்தில் நாம் கழிக்க வேண்டும் ஏனென்றால் ரமதானுடைய மாதம் அடைந்தது மட்டும் பொத்தாது அடைந்தவர்களில் எத்துணை பேர் அதை சரியான முறையில் பயன்படுத்தக்கூடியவர்களாக இருப்பார்கள் ஆக ரமபானை அடையக்கூடியதற்கும் துவா செய்ய வேண்டும் அதே நிலையில் ரமபானுடைய மாதத்தில் அந்த மாதத்தை சரியான முறையில் பயன்படுத்துவதற்கும் அதில் இருக்கக்கூடிய சிறப்புகளை பெறுவதற்கும் நாம் முயற்சி செய்ய வேண்டும் அதற்கு நாம் முன்கூட்டியே தயார் நிலையில் இருக்க வேண்டும் ஆக இந்த சில சட்டங்கள் நோன்பை சம்பந்தப்பட்ட சட்டங்கள் நாம் அறிந்தோம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த அமர்வில் நாம் மற்ற இன்னும் சில விஷயங்களை நாம் அறியலாம் அல்லாஹு தாலா சொல்லக்கூடியவனுக்கும் கேட்கக்கூடிய அனைவர்களுக்கும் நோன்புடைய சட்டங்களை அறிந்து கொண்டு இதை சரியான முறையில் நாம செய்யக்கூடியவர்கள் எல்லாம் நம்மை ஆக்கட்டும் சில சந்தேகங்கள் இருந்தால் நாம என்ன செய்யலாம் இந்த மிக்சரில் இருக்கக்கூடிய ஆப் மூலமாக சாட் என்று சொல்லக்கூடிய ஆப்ஷன் இருக்கு அதுல உங்களுடைய கேள்விகளை நீங்கள் பதிவு செய்தீர்கள் என்றால் இன்ஷா அல்லாஹ் அது நாளை அல்லது அடுத்த எப்பொழுது நமக்கு கிடைக்கின்றதோ அந்த நேரத்தில் நாம் உங்களுக்கு அதை தெரியப்படுத்துவோம் இல்லதென்றால் சிறந்தது மூத்த அறிஞர்கள் நமக்கிடையே இருப்பார்கள் அவர்களிடம் நாம கேட்டு அறிந்து கொள்ளலாம் கேட்டு அறிந்து கொள்வதுதான் சிறந்த விஷயமாக இருக்கும் நாம <clears throat> எனக்கு தெரியவில்லை என்று நாம விடுவது இது ஒரு சிறந்த ஒரு விஷயம் கிடையாது ஆக நாம தெரியாத விஷயத்தை கேட்டு அறிந்து கொள்ள வேண்டும் ஆக அல்லாஹு அல்லாஹ் நம் அனைவருக்கும் சொல்லக்கூடியவருக்கும் கேட்கக்கூடியவருக்கும் இந்த ரமவானை சரியான முறையில் உற்சாகத்துடன் மன திருப்தியுடன் இதை அடையக்கூடியவர்களாகவும் இதை சரியான முறையில் பயன்படுத்தக்கூடியவர்கள் அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக மற்றும் நோன்பை நாம் கடைபிடிக்கக்கூடியவர்கள் அல்லாஹ் நமக்கு ஆக்கி அருள்வானாக அல்லாஹு தாலா ஒட்டுமொட்ட மக்களுக்கு சரியான முறையில் இந்த நோன்பை பிடிக்கக்கூடியவர்களாக ஆக்குவானாக கடைசியான ஒரு விஷயத்தை மறந்துவிட்டேன் பொதுவாக பெண்கள் நோன்பை நோர்க்க வேண்டும் முழு மாதமும் நோன்பை நோர்க்க வேண்டும் என்பதற்காக ஒரு கேள்வி ஷேக் உசைமின் அல்லாவிடம் கேட்கப்பட்டது நோன்பு நோற்பதற்காக பெண்கள் முழுமையாக நோன்பு நோற்பதற்காக அவர்கள் சில மருந்துகளை பயன்படுத்துகின்றார்கள் மாதவிடையிலிருந்து விலகுவதற்காக இந்த மென்சூரன்ஸ் என்று வரக்கூடிய மாதவிடாய் வரக்கூடிய இந்த நாட்களுக்கு அவர்கள் மருந்து டேப்லெட்ஸை பயன்படுத்துகின்றார்கள் அதை வராமல் தடுப்பதற்காக இப்படி தடுத்துக் கொண்டார் என்றால் அவர்கள் நோன்பை பிடிப்பார்கள் என்ற கேள்வி வந்திருந்தது ஷேக் உசேமி ரஹிமல்லா அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை சிந்திக்க ஒரு விஷயமாக இருக்கின்றது அதுல எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது என்றால் முதலில் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது என்றால் அது அனுமதிக்கப்பட்டதாக இருக்கின்றது ஆனால் ஷேக் உசைமின் ரஹிமல்லா இந்த வார்த்தை கூறிவிட்டு கூறுகின்றார்கள் நான் டாக்டர்களிடம் நான் இதை ஆலோசனை செய்த பிறகு எனக்கு தெளிவான ஒரு விஷயம் தெரிய வந்தது என்னவென்றால் இந்த மாத்திரை பயன்படுத்துவதினால் பெண்களுக்கு நிறைய பிரச்சனை ஏற்படுகின்றது நிறைய பிரச்சனை ஏற்படுகின்றது அது உடல் ரீதியாகவும் சரி அதே அதேபோல பையிலும் சில பிரச்சினைகள் ஏற்படுகின்றது என்று ஷேக் உசைமின் ரஹிமுல்லா அவர்கள் அதை கூறிவிட்டு அதை அவர் தடுத்துவிட்டார் பெண்கள் நோன்பை பிடிப்பதற்காக அந்த குறிப்பிட்ட மருந்தை பயன்படுத்தக்கூடாது மாதவிடாயை நிறுத்துவதற்காக அவர்கள் பயன்படுத்தக்கூடாது என்று ஷேக் இப்னு உசைமின் ரஹிமுல்லா அவர்கள் கூறியிருக்கின்றார் ஏனென்றால் இதற்குப் பிறகு வரக்கூடிய பாதிப்பு மற்றும் அதனுடைய நஷ்டம் என்பது பெண்களுக்கு மிக சிரமமாக இருக்கும் அது அவர்களுடைய கருவை சம்பந்தப்பட்ட விஷயம் அவர்களுக்கு ரொம்ப சிரமமான ஒரு விஷயம் ஏற்படும் சில நேரத்தில் குழந்தை பாக்கியம் இல்லாத நிலையும் ஏற்படும் என்று சொல்லப்படுகின்றது ஆக இந்த விஷயத்தை மட்டும் நான் தெரியப்படுத்த விரும்புகின்றேன் விரும்பினேன் அல்லாஹு தாலா நாம் சொன்ன விஷயத்தை புரிந்து அமல்படுத்தக்கூடிய தோஃபிக்கை நமக்கு கொடுத்தல்வானாக ஆமீன் வாஹ்ரு தவானா அனில் அஹமதுல்லாஹி ரொபில் ஆலமீன் அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹூ